முழுதும் நூத்துக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசைய செய்து கொள்கின்றேன் இத்தகுல்லாக ஹைத்துமாகும் கண்ணியமிக்க ஒலமாக்களே கனவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுகோ அங்மன வாழுகோ இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துடைய வெற்றிய நிம்மதிய சந்தோஷத்தை ராகத்தை அல்லாஹத்து நபிசல் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில நான் வைத்திருக்கிறான் எந்த மனிதன் அல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கைய தங்களுடைய வாழ்க்கையில பூர்த்தியாக கொஞ்சம் அங்கால இங்கால அல்ல பூர்த்தியாக தன்னுடைய வாழ்க்கையில எந்த மனிதன் சரியான முறையில எடுத்து வாழ்வானோ நிச்சயமாக சத்தியமாக துனியாவுடைய வாழ்க்கையிலும் சரி ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் சரி அவன் வெற்றியாளன் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அததான் அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தாலா குரான்ல தெளிவாக பேசுறான் லக்கது கான லக்கும் ஃபீஹி ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய விதமாக பலவிதமான முன்மாதிரியால அல்லாஹாக்கு சுபகான அவர்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வாழ்ந்தாங்க எவ்வளோ தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையை முடிச்சவங்க மௌத்தாகினவங்க முழு உலகத்துல வாழ்ந்த எல்லா தலைவர்களுடைய வரலாறுகளை நாங்க கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றால் அந்த தலைவர்களுடைய ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அடுத்த பக்கத்துல ஏதாவது ஒரு மிஸ்டேக்க வைத்திருப்பான் என்ன சரி ஒரு பிரச்சனை இருக்கும் அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கும் ஏதாவது பலகீனங்கள் இருக்கும் இவனுடைய வாழ்க்கையில் என்ன சரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஹதரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு நபிசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பத்தி கொஞ்சம் செல்லுங்களேன் அவங்க எப்படி பண்புள்ளவங்க எப்படி அக்லாக்குள்ளவங்க எப்படி முன்மாதிரியானவங்க எங்களே கொஞ்சம் செல்லுங்களே ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவளுடைய பதில் எப்படி தெரியுமா இருந்துச்சு அம்மா தக்ரா உல் குரான் நீங்க குரான் ஓதில்லையா கான கொழுக்குகு அல் குரான் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய முழு பண்புமே குரான் நான் என்று சொன்னான் சுபகான் அல்லா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவளுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் கசப்பு ஒரு பக்கம் நல்லது இன்னும் ஒரு பக்கம் கெடுதி இப்படி ஒரு குறைய கூட சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில கண்டுபிடிக்க முடியாது அவர்களுடைய வாழ்க்கை உலமாக்கள் உதாரணம் காட்டுவாங்க ஒரு கற்கண்ட போல கல்கண்ட போலதான் எந்த பக்கத்தை கடிச்சாலும் இனிப்பாதான் நீங்க எல்லா பக்கத்திலையும் எல்லாம் டேஸ்ட வைத்திருக்கிறான் அவர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் எல்லா பக்கமும் இனிப்பு தான் எல்லா பக்கத்திலே முன்மாதிரி தான் கொஞ்சமும் பலகீனமானவனாக அல்லாஹுக்கு சுபஹானா அல்லாஹு அலை வசல்லம் அவர்களை துணியால படைச்சது இல்லை எனவே கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லது யார்களே அருமையானவர்களே எங்களுக்கு அல்லாஹத்து சுபகான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பூர்த்தியான ஒரு முக்கம்மலான ஒரு நபியை தான் இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தந்திருக்கிறாங்க ஐதான் ஐரோப்பியாவை சேர்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள் ஒருவர் எழுதுறார் எப்படி என்றா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுடைய எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையை மூணு விஷயத்தை கொண்டு நான் ஆராய்ச்சி செஞ்சேன் மூணே மூணு விஷயம் முதலாவது சொன்னாங்க அந்த தலைவர் உயர்ந்த ஒரு நோக்கத்தை வாழ்க்கையில் எடுத்து வைத்திருக்கணும் ரெண்டாவது அந்த நோக்கத்தை எளிய முறையில செய்திருக்கணும் அந்த நோக்கத்தை செய்வதன் மூலமாக மகத்தான வெற்றி அவர் பெற்றிருக்கணும் இந்த மூணு விஷயத்தின் எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையிலும் நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் ஆனா எல்லா தலைவர்களும் அதுல பெயிலியர் தான் நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் மாத்திரம்தான் துனியாவுடைய வாழ்க்கையில இந்த மூணு விஷயத்திலும் பெர்ஃபெக்டான மனிதன் என்பதாக அந்த ஐரோப்பியாவை சேர்ந்த மிக முக்கியமான வரலாற்று அறிஞர் எழுதுகிறார் கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லது யார்களே அருமையானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வாழ்வுக்கு பெரியோரு வழிகாட்டி பெரியோர் முன்மாதிரி ஜஹாலத்துடைய காலத்துல வாழ்ந்தவங்க உலமாக்கள் எழுதுறாங்க அந்த ஜாகிலியத்துடைய கால்வையில காலத்துல பதினஞ்சு பேர் தான் படிச்சவங்க இருந்தாங்க பதினஞ்சே பேர் தான் மத்த எல்லாம் மடையர்கள் மடத்தனத்தின் உச்சகட்டத்துல வாழ்ந்தவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் வருஷ கணக்கு பேச மாட்டாங்க இப்படி மடத்தனத்துல வாழ்ந்தாங்க கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே நபி சல்லாஹு அலை வசல்லமும் எப்படி மாத்தினாங்க எங்களுக்கு விளங்குறத போல செல்லணும் என்றா நரகத்துடைய விளிம்புல வாழ்ந்தோம் மௌத்தாகினா நரகவாதி இப்படி என்று சொல்ற அளவுக்கு வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கைய சல்லல்லாஹு அலஹி வசல்லமோங்க எப்படி மாத்தினாங்க தெரியுமா இவர்களை பின்பற்றினா நீ சொர்க்கவாதி சுபகானல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபிசல்லாஹு அலை செல்லம் அவர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த ஜஹாலத்துடைய மக்கள் மட்டுமல்ல நபி நபிசல்லாஹு அலை செல்லம் அவர்களுக்கு எதிராக வந்தவங்க எதிராக பிரச்சாரம் செஞ்சவங்க அவர்களை எதிர்க்க துணிந்தவங்க கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே வாழ்க்கையில எந்த நலவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நலவீந்தா நபிசல்லாஹு அலஹி வசல்லமவங்க கண்ணியமான முறையில அஹ்லாக்காக நடந்த ஒரு நபிதான் எங்களுடைய தலைவர் முகமது ரசூலுல்லா சல்லா அலி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு ஜனாதா நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால வைக்கப்பட்டுச்சு ஒரு சஹாபியுடைய ஜனாதா நபி சல்லாஹூ அலி அவங்க தொலைவிக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு வராங்க உமர் இப்னு ஹத்தாப் ரதி அப்படியே தடுத்தாங்க சொன்னாங்க யார சூழல்லாம் இந்த மனிதன் மனிதன் கிட்ட வாழ்க்கையில எந்த நலவும் இல்லை யார எந்த நலவும் இல்லை சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க எடுத்தோடனே அந்த மஜுமால இருந்த எல்லா சகாபாக்கள் கிட்ட கேட்டாங்க இந்த மனிதனை பத்தி யாருக்கு சரி என்ன சரி ஒரு விஷயம் ஒரு நலவு அவங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களே ஒரே ஒரு நலவு ஒரு சகாபி எழுமி சொன்னாரு யார சூழல்லா இந்த மனுஷன் கிட்ட செல்ற அளவுக்கு எந்த நலவும் இல்ல ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னையோட சேர்ந்து செஞ்சுகிறார்கள் கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஒரு பொறினஸ் ஒரு தடவை பொறினஸுடைய ஒரு கூட்டம் வந்தாங்க ஒரு வெளிநாட்டு பயணிகள் ஒரு கூட்டம் வந்தாங்க இந்த நேரம் அவங்க பெரிய ஒரு போட வந்தாங்க அவங்களுடைய சாமான்களை பாதுகாக்குமாறு எனக்கிட்ட வேண்டி இருந்தாங்க அந்த சாமான்களை இரவு முழுக்க நான் கண் விழிச்சு பாதுகாத்து கொண்டேன் எனக்கு துணையாக இவர் இருந்து கொண்டார் அவ்வளவுதான் இவருடைய வாழ்க்கை அழைக்கிற நலவு கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபி சொல்லாஹு அலஹி வசல்லமோங்க அந்த ஜனாதர பக்கம் திரும்பினாங்க திரும்பி சென்னாங்க இன்னும் ஓண்ட சகோதரர்கள் ஓண்ட தோழர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க நீ நரகவாதி என்பதாக சொல்றாங்க நான் சாட்சி சொல்றேன் உனக்கு நீ மின் அகலில் ஜென்னா நீ சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதின்னு சொன்னார் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே வாழ்க்கையில ஒரு நலவுதான் ஆனாலும் சல்லல்லாஹு அலைவ செல்லமாவ கண்ணியமான முறையில தான் நடந்தாங்க ஒரே ஒரு நலவு அப்துல்லா சலூல் யார் வரலாறுகளை எடுத்து பாருங்க ரபியனில் அவளுடைய மாதம் வந்துட்டா அவர்களுடைய புகழ்களை பாடுறோம் தடை இல்ல அவர்களை பத்தி பேசுறோம் தடை இல்ல ஆனா உண்மையாக நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கு நாங்க காட்ட வேண்டிய நன்றி கடன் தான் அவர்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சுண்ணத் அவங்கள நேசம் கொள்றது இதை எங்களை விட எங்கட குடும்பத்தை விட எங்கட மனைவி பிள்ளைகளை விட அவர்களை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையில எடுக்கிறது தான் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய பெரியோர் நன்றி கடன் சும்மா பேசுறதல்ல சும்மா கதைக்கிறது மட்டுமல்ல அப்துல்லா உபைபின் சலூல் யார் அந்த காலத்துல அல்லாஹு அலைவசல்லம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு காபிர்களால் அல்ல குறைசி காபிர்களை விட முஸ்லிம்கள் என்ற பேர்ல வாழ்ந்த முனாபிக்கால அதுல பெரியோர் நஞ்சிதான் அப்துல்லா இபுன் உபைபுன் சலூல் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி கேவலமாக பேசினவன் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களை மிம்பருக்கு ஏற விடாம தடுத்தவன் அவர்களுடைய மானத்துல கை வச்சவன் ஆனா மௌத்துடைய நேரம் ஒரு வசிய செஞ்சான் என்ன தெரியுமா சொன்னான் யார சூழல்லா நான் மௌத்தாகினா இந்த அப்துல்லா உபயோகினு சலூல் மௌத்தாகினா ஏண்ட ஜனாதவ யார சூழல்லா நீங்க தான் தொழிலிக்கணும் யார சூழல்லா அல்லாஹ் கணித்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜனாத வைக்கப்பட்டிருக்குது இவ்வளவு கேவலப்படுத்தினவன் மானத்துல கைய வச்சவன் ஆனாலும் சல்லல்லாஹு அலைவ செல்ல முன்னுக்கு போறாங்க ஜனாதவை தொழுவிக்க உமரிபுனு ஹத்தாப் ரதி எல்லாம் கோவப்பட்டுட்டாங்க புடிச்சு சென்னாங்க யார சூழல்லா நீ இவன் ஜனாதவையா தொழுவிக்க போறீங்க எவ்வளவு நஞ்சான ஒரு மனுஷன் இவனை தொழுவிக்க போறீங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே நபி சொல்லாஹு அலைவசல்லமோ கேட்டாங்க ஏன் தொழுவிக்க கூடாது என்ன தெரியுமா சொன்னாங்க சூரத்து தௌபாவுடைய ஆய ஓதி காட்டினாங்க இஸ்தகு பிரலகும் அவுல தஸ்தகு பிரலகும் இன் தஸ்தகு பிரலகும் ஒரு தடவை அல்ல எழுவது விடுத்தம் இவன் பாவ மன்னிப்பு தேடினாலும் இவன்ட பாவத்தை மன்னிக்க வானம் அல்லா சொல்லியிருக்கிறான் குரான்ல இவன் என்ன தெரியுமா சொன்னாங்க நபி சொல்லாஹு அலைய செல்லமோங்க உமார் எழுவது விடுத்தம் பாவ மன்னிப்பு செஞ்சா அல்ல மன்னிக்க மாட்டான் நான் எழுவதுக்கு கூட இவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட நான் தயார் சுபகானல்லா அப்பையும் ஜனாதவ தொழிலிக்க போறாங்க சஹாபாக்கள் கொதிக்கிறாங்க துர்ருல் மந்தூர் என்று செல்லக்கூடிய தஸ்தீர்ல வருவது உலமாக்கள் எழுதுறாங்க ஜிப்ரஹீல் அலஹிஸ்லாம் வேகமாக வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சூழல்லா அல்லா இவங்களோட விஷயத்துல ஒரு புதிய புராணாயத்தை இறக்கிக்கிறான் இவண்ட ஜனாத மட்டுமல்ல இவண்ட கூட்டத்தார்கள்ட எவண்ட ஜனாதவே தொழிலிக்க வாங்க இப்ப நபிசல்லாஹு அலையுசல்லம் அவன் பின்னுக்காகி உடுத்து இருந்த ஜுப்பாவை கலட்டி அவன் ஜனாதாவை அப்படியே போத்தினாங்க போத்தி அப்படியே ஜனாதாவை அடக்க சென்னாங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே இந்த இடத்துல படிப்பின் என்ன தெரியுமா முழுக்க முழுக்க அநியாயம் செஞ்ச ஒரு மனிதனோடு சல்லல்லாஹு அலஹி வசல்லமோ கண்ணியமாக நடந்தாங்க இந்த ரபி அணில் அவளுடைய மாதம் செலவாத்து செல்றதோடு எங்கட கடமை முடியறல்ல இவங்கட வாழ்க்கையில என்ன அஹ்லாக் எங்கட வாழ்க்கையில இருக்குது சின்னொரையே பேசினா போதும் உன்னையோட பேசுறல்ல உன்னையோட கதைக்கிறதில்ல உனையோட கோபம் உனையோட பிரச்சனை வருஷ கணக்கு ஆனா சொல்லிக் கொள்வோம் எப்படி நானும் நபி சொல்லா வலைவ செல்லம் உங்களுடைய உம்மத் அவங்களோட இறக்கம் செலவாத்தையும் சொல்லிக் கொள்வோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே முழு உலகத்துக்கு முன்மாதிரியாக நடந்தவர்கள் எந்த ஒரு மனிதனாலையும் இப்படி நடக்க முடியாது அடே இப்படி நடக்கலுமா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அநியாயம் செஞ்சாலும் இவ்வளவு அநியாய மட்டூழியம் ஏன்னா மானத்துல கை வச்சாலும் கண்ணியமாக நடந்த ஒரு தலைவர் அதுதான் சொல்லுவாங்க இந்த காலத்துல பாஸ்டஸ் ரோமிங் ரிலிஜன் என்று சொல்லுவாங்க இந்த காலத்துல அதிகமாக ரோமாவ கூடிய மார்க்கம் இது அதிகமாக ரோல் ஆகுது எல்லா இடத்துலயும் ரோல் ஆகுற மார்க்கம் தான் இஸ்லாம் ஆனா இதுக்கு சில மார்க்கம் தெரியாத மூடர்கள் என்ன தெரியுமா செல்றாங்க இஸ்லாம் வாளுடைய பவரால தான் பரவி சென்று பிழையான கருத்து இஸ்லாம் பரகினது வாளுடைய பவரால் அல்ல நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய நல்ல பண்புகளால் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த மார்க்கத்துடைய அடிப்படை இது குரான் அந்த குரான் எங்களுக்கு படிச்சு தருவது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில எல்லாரும் சூரத்துல்காக அதிகமானவன் ஓதிப்போம் இந்த சூரத்துல்காக போதிக்கொண்டு போகக்கூடிய நேரம் இந்த ஒக்கதாலிக்க பாஸ்னாகும் என்று அந்த குரானுடைய பகுதியில அந்த பேஜுடைய ஆரம் அந்த அந்த அந்த தாள்ல ஒரு ஆயத்தை நாங்க கவனிப்போம் ஒரு வாக்கியத்தை வல் எத்த என்ற ஒரு வார்த்தை இது இந்த ஆயத்தில் இந்த வார்த்தை குரான் எடுத்து பாருங்க இந்த வார்த்தை கொஞ்சம் பெரிய பொண்ட்ல தான் டைப் ஆகிடும் பெரிய போல் லெட்டர் ஒன்றில் அப்படி பெரிய பொண்ட் ஒன்றில் கொஞ்சம் டாக்கா டைப் பண்ணிப்பா கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இதுக்கு என்ன காரணம் தெரியுமா வல் எத்த லத்தப் என்றதுதான் குரானுடைய மைய பகுதி குரானுடைய நடுவார்த்த இந்த வல் எத்த லத்தப் உலமாக்கள் இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க வல் எத்த என்ற என்ன தெரியுமா கருத்து நீங்க மிருதுவாக நடந்து கொள்ளுமோ மென்மையாக நடந்து போங்கோ என்னோட வாசையில செல்லணும்னா நல்ல முறையில நடந்து போங்க கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முழு உலகத்துக்கு அடிப்படையே குரான் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை குரான் குரான் எங்களுக்கு சொல்லி தருவது ரெண்டு பக்கத்துக்கும் நடுவார்த்த வல்யத்தலத்தை இந்த வல் எத்தலத்தப் என்ற வார்த்தையை நடுப்பகுதியாக அல்லா வைத்து எங்களுக்கு படிச்சு தாரான் முழு உலகத்துல நீ ஒரு பேலன்ஸான வாழ்க்கை வாழணும் என்றா நீ குடும்ப வாழ்க்கையில உம்மாவையும் சமாளிக்கணும் வைஃபையும் சமாளிக்கணும் இந்த பகுதியில மாமியையும் சமாளிக்கணும் தமிழையும் சமாளிக்கணும் எங்கட முழு சமூகத்தையும் சமாளிக்கணுமா வல்யத்தலத்தப் நீ ஒரு மிருதுவான மனிதனா சாந்தமான ஒரு மனிதனா இருந்தா மாத்திரம்தான் உனக்கு உன ஃபெமிலி வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படி இல்லாட்டி கொண்டு போகலாம் தஸ்தீருடைய அவலமாக்களுடைய விளக்கம் இது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே அதுதான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லமோங்க ஹதீஸ்ல தெளிவாக சொல்றாங்க தெளிவாக சொல்றாங்க அத்தலு அத்தலுள்ள அமாலுபில் மீசான் மீசானுடைய தராசில பாரமான அமல் என்ன பாரமான அமல் நாங்க சொல்லக்கூடிய தகஜுதா இல்லாட்டி ஜும்மாவுடைய தொழுகையா இல்ல நபிசல்லாஹு அலைய சொன்னாங்க மீசானுடைய தராசில பாரமான அமல் என்ன தெரியுமா ஹஸ்னுல் குல் அல்லாஹுடைய அச்சமும் நல்ல பண்புகளும் என்பதாக நபிசல்லாஹு அலைய சொன்னாங்க உள்ளத்துல கைய வச்சு யோசிப்போம் நாங்க எவ்வளவு அஹ்லாக்குள்ள ஒரு மனிதன் நாங்க எவ்வளவு நல்ல பண்புகள் உள்ள ஒரு மனிதன் எங்க எங்கட மோத்துல இருக்கிற சிரிப்பு புன்முறுவல் நபிசல்லாஹு அலைவசல்லமோ சொன்னாங்களே உன் முறுவல் பூக்கிறது ஒரு சகோதரனை பார்த்து இது சுண்ணத்தென்பதாக சொன்னாங்க எங்கட சிரிப்பு கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே தெரிஞ்சவர்களுக்கு மாத்திரம் சலாம் தெரிஞ்சவர்களுக்கு மாத்திரம் சிறப்பு கியாமத்துடைய நாளுடைய அடையாளம் அது கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் மாத்திரம் அல்ல ரசூல் மாத்திரம் அல்ல ஒரு மனிதன் கிட்ட நல்ல பண்புகள் இல்லையா மனிதன் கூட சக மனிதன் கூட அவனை மனிதனாக மதிக்க மாட்டான் சக மனிதன் இவன் மனிதனாக மதிக்கிறல்ல உதாரணமாக உதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஒரு சல்லியுடைய ஒரு தேவை இது பண தேவை ஒரு பத்தாயிரம் ரூபாய் சல்லி தேவை அவசரமாக இந்த நேரம் என்ன செய்யறாரு ஒன்னு பறக்கார ஒரு மனிதன் கிட்ட போறாரு வைத்து அவர்கிட்ட தேவையை சொல்றாரு நாங்களும் அப்படித்தானே பார்ப்போம் எங்களுக்கு ஏதாவது தேவை வந்துட்டு கஷ்ட நஷ்டம் வந்துட்டு உடனே கடை போன்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்போம் யாருக்கிட்ட தள்ளி எடுக்கலும் யாருக்கிட்ட பேசினா விஷயம் நடக்கும் இவர்கிட்ட போவோம் நாங்க எங்கட தேவையை செல்லுவோம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் யார்களே ஒரு பணக்கார மனிதன் கிட்ட போறாரு போய் அவர்த கஷ்டத்தை சொல்றாரு ஆனா அந்த பணக்கார மனிதன் பணம் ஈக்குதுதான் ஆனா உள்ளம் இல்ல அவனுக்கு நல்ல பணம் இல்ல இவன் எப்படி நடக்கிறான் என்றா உங்களுக்கு இப்படிதான் ஒரு தடவை தந்தா இப்படிதான் ரெண்டு மூணு தடவை வந்துருவீங்களே அப்படியே ஆனா இவனுக்கு கொடுத்தது அல்லா காரூனு கல்லா கொடுத்துட்டு சென்னது உனக்கு எப்படி நான் தந்தனோ நீ அத போல மத்தவனுக்கு கொடு ஏன்னா ஓண்ட சொத்து அல்லது நான் உனக்கு தந்தது ஆனா பணக்காரர்கள் அப்படி கொடுக்கறல்ல வசதி படைத்தவர்கள் ஒன்று ரெண்டு பேர் ஏழைகள் கேட்டு வந்தா அடிச்சு விரட்டுறோம் மனம் நோகரமாய் பேசுறோம் சில ஏழைகள் போறதே இல்லை அவங்களுக்கு இதை கேட்கறது கேட்காம கேளுமென்றுவாங்க சமூகத்துல நடக்கிறது கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இவர் எப்படி நடக்கிறார் என்றா அவங்களுக்கு தந்து தந்து இப்படி இப்படி முன முணங்கி முணங்கி முணங்கி ஏசி ஏசி கடைசியில் அவர் கேட்ட சல்லியை கொடுத்துட்டார் இந்த சல்லி எடுக்க வந்த மனிதன் என்ன சொல்லுவார் எங்கிட்ட கேட்கறதே கேட்காம ஏந்தி கேளுமே இப்படி தாரத்துக்கு தராம இந்த இயலும் நான் கேட்டது ஒரு நல்ல காரியத்துக்கு இவன் இந்த மாதிரி தந்தானேண்டா என்றா விஷயம் எப்படி சரிப்போம் இதே மனிதன் ஒரு ஏழை இடத்துல போறாரு ஏழை மனிதன் கஷ்டவாணி மனிதன் பெய்த் அவட கஷ்டத்தை சொல்றாரு உங்களுக்கு இதை நான் பள்ளி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கறதுக்கு வந்தேன் இந்த மனிதன் எப்படி பேசுறாரு தெரியுமா வாங்க வந்து உட்காருங்க முதலாவது டீ ஒன்ற குடிங்க உங்களோட கஷ்டம் எனக்கு விளங்குது விளங்காம இல்ல நான் உணர்றேன் உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு ஆசைதான் ஆனாலும் கையில சல்லி இல்ல நான் உங்களோட ஹக்குல துவா செய்யறேன் உங்களோட விஷயமா நான் முயற்சியும் செய்யறேன் ஏதாவது சரி வந்தா கட்டாயம் செல்றேன் இந்த ஏழை என்ன பதில் சொல்லுவார் ஏசிட்டு போவாரா இவருதான் மனுஷன் என்றுவார் இவர்தான் மனிதன் ஏன் சல்லி தரல்ல சல்லி அல்ல முக்கியம் நல்ல முறையில நடந்தானே கண்ணியமா கூப்பிட்டு வச்சு ஒரு தீய சரி தந்தானே இப்படிதான் பேசும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எங்க ஹபீப் சல்லு அலைவசல்ல அவளுடைய அஹ்லா எங்க மைத்து கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சல்லல்லாஹு அலைய அவன் இப்படி நடக்கல்ல மக்களோட இப்படி பேசல்ல தரம் குறவா நடக்கல்ல ஆளை பார்த்து சலாம் சொல்லல்ல ஆளை பார்த்து சிரிக்கல்ல கண்ணியன் மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே காபிராக இருந்தாலும் ஒரு சின்ன தடுமாற்றம் உள்ளத்துல ஒரு சின்ன தடுமாற்றத்தை கொண்டு வரது விரும்பல்ல அந்த அளவுக்கு பேணுதலாக நடந்தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே எந்த அளவுக்கு நபிசல்லாஹு அலைவ செல்லமோங்க ஒரு தடவை இமாம் ஜமா தொழுவிச்சு கொண்டு ஈக்கிறாங்க இந்த பர்தாவுடைய ஆயத்துக்கு முன்னால தொழுவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரம் சில பெண்களும் வந்து தொழுவாங்க அப்படின்னு அந்த நேரம் ஒரு பெண்ணுடைய கை குழந்த அழுவுது ரிவாயாத்துல வருவது நபிசல்லாஹு அலஹி வசல்லமோங்க தொழுகைய அவசரமாக முடிச்சாங்க அவசரமாக முடிச்சானே அந்த பெண்ணுடைய குழந்தை அழுவுது அந்த குழந்தையுடைய அழக சத்தம் கேட்டா இந்த பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு தடுமாற்றம் ஒரு கவலை வருமே இந்த கவலை வாரத கூட சல்லல்லா வலையசல்லமாக விரும்பல நபி சல்லாஹு அலைவசல்லம் அவங்க மிம்பர்ல கொத்துபா ஓதுறாங்க பேரன் ஹசன் ஹுசைன் ரவி அல்லாஹ் அப்படி வாராங்க தடுக்கி கீழே விழுறாங்க இருந்து பேரனை தூக்கி கையில வச்சு கொண்டு கொத்துபா ஓதினதாக நான் இருந்து கையில வச்சு கொண்டு எனக்கு என்ன உசூலுக்கு மாற்றம் என்ன வளமைக்கு மாற்றம் சல்லல்லாஹு அலைவ செல்லமோங்க சக்தி பலாதான் கஷ்டமாக்கி கொள்ளல இந்த பழக்கம் தான் வரணும் என்று இந்த அக்லாக் தான் எங்ககிட்ட வரணும் சும்மா சூரத்து அல்ல நாங்கள் தாடி வச்சிருக்கிறோம் நாங்கள் சுப்ப போட்டிருக்கிறோம் நாங்கள் தொப்பி போட்டிருக்கிறோம் நாங்களும் முஸ்லீம் இப்படி காட்டுறதால வெளிவேசம் நடிப்பல்ல உண்மையான முறையில சல்லாஹ் வலைவசல்லமோளுடைய வாழ்க்கை முன்மாதிரி வரணும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே மனிதர்களோட இப்படி நடந்தவங்க ரிவாயாத்துல வருவது ஆச்சரியமாக இருந்துச்சு ஆச்சரியம் மிருகங்களோட எவ்வளவு கண்ணியமா நடந்தா தெரியுமா மிருகங்களோட ஒரு தடவை நபிசல்லாஹு அலஹி வசல்லமோ ஒரு பிரயாணம் ஒன்று போறாங்க போகக்கூடிய நேரம் ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது நபிசல்லா வலைவ செல்லமும் அப்படியே கண்டுட்டு பேசாம போனாங்க ஆனா சில சகாபாக்கள் பின்னுக்கு வந்தவங்க கேலி கூச்சி இருக்கக்கூடிய சில சகாபாக்கள் ஒருத்தர் அப்படியே அந்த நாயை கின்றதுக்கு போனாரு எங்களுக்கிட்ட சில வளமைக்குது நாயை கண்டா சும்மா போறல விரட்டி கொண்டு போறது நாங்க பைக்ல போறோம் நாய் எங்களை விரட்டினா பைக்கை அனுப்பாட்டி நாங்க நாயை விரட்டி கொண்டு போறது பூனை ஒன்ற கண்டா சும்மா ஈகிறல்ல பூனையை கல்லால் அடிக்கிறது தும்பு கட்டை ஒன்று எடுத்து விரட்டுறது மிருகங்களோட கண்ணியமா நடந்தாங்க ஏன் ஒரு மிருகத்தோட நடந்து கொள்ளக்கூடிய முறைய வச்சும் நீ சொர்க்கவாதியா தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் வாழ்க்கை முழுக்க நோம்பு பிடிச்ச ஒரு பெண் பூனையை கெட்டி போட்டு நரகத்துக்கு போனாலா இல்லையா வாழ்க்கை முழுக்க தினால கழிச்ச ஒரு பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தா சொருக்கவாதி ஆனாலா இல்லையா ஒரு மிருகத்தோட கண்ணியமா நடந்தாங்க சல்லல்லாஹு வலைவசல்லமோ சொன்னாங்க அந்த சஹாபிக்கு நீங்க அந்த மிருகத்தை தொல்லை செய்ய வானம் தொந்தரவு கொடுக்க வானம் ஹதீஸ்ல வருவது எப்படி என்றா சுராக்கா என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபிய அந்த மிருகத்துக்கு அந்த நாய்க்கு பாதுகாப்பாக நபி சொல்லாஹு வலைவசல்லமோ போட்டுட்டு போனாங்க நாங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு வீட்டுக்கு ஒரு தோட்டத்துக்கு நாய பாதுகாப்பா போடுவாங்க ஒரு நாய்க்கே பாதுகாப்பு போட்டவாதான் முகம்மது ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லது யார்களே எங்க இந்த முகம்மது சல்லாஹூ அலைவசல்லமோளுடைய பண்புகள் சும்மா பேச்சில மட்டும்தான் நீங்குது சும்மா நடிக்கிறோம் நாங்க நடிச்சு ஏமாத்துறோம் சமூகத்தை நாங்களும் சுண்ணத்தை ஹயாத்தாக்குறோம் நாங்களும் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் நடிப்பு மட்டும்தான் ஆனா உண்மையான முறையில அந்த சல்லல்லாஹு அலைய செல்லம் அவளுடைய வாழ்க்கை எங்களுக்கு இல்லை மிக முக்கியமான ஒரு விடயம் இது காப்பிர்களோட அந்நிய மக்களோட சஹாபாக்களோட மிருகங்களோட நடந்து கொண்ட ஒன்று ரெண்டு விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில எப்படி நடந்தாங்க சுபகானந்தா நபி சொல்லாஹு அலையசல்லமுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி வரலாறுகள் எடுத்து பாருங்க கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா எந்த குடும்ப வாழ்க்கையை வைத்து சொர்க்கத்துக்கு போகிறோம் என்பதாக நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்க சொன்னாங்களோ அந்த குடும்ப வாழ்க்கை வானம் என்பதாக இந்த காலத்துடைய வாலிபர்கள் செல்றாங்க நான் சிங்களா தான் இங்க போறேன் இன்னொரு வார்த்தை நான் முரட்டு சிங்கள் வெக்கம் இல்லையா செல்ல இஸ்லாம் இஸ்லாத்துல துறவரம் என்று இல்ல கல்யாணம் முடிக்காம வாழையலா இஸ்லாமிய உளவியலாளர்களுடைய கருத்து ஒரு மனிதன் கல்யாணம் முடிக்காம துணியால வாழ்றானா இவன் ஒரு மனநோயாளி என்பதாக எழுதுறான் இதுல எப்படி செல்றாங்க அம்மா நாங்க ஜனத்துல இருந்தா புலப்படாது நாங்கடா கல்யாணம் முடிச்சிடப்படாது ஒரு பெண்ணை வச்சு குடும்பம் நடத்த இயலாத ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய வளர்க்க இயலாத ஒரு ஆம்புல என்ன ஆம்புல இஸ்லாத்துல இவனுக்கு இந்த தைரியம் இல்லையா குடும்பம் நடத்த தைரியம் குடும்ப வாழ்க்கை வாழ்ற தைரியம் இல்லையா கண்ணியமிக்கு அல்லாஹுவின் யார்களே அதுதான் உலமாக்கள் செல்றாங்க பதினோரு பெண்களோட சல்லல்லா வளைவ செல்லமாக வாழ்ந்தாங்க இந்த பதினோரு பேருடைய வாழ்க்கைய எந்த மனிதன் சரியா படிப்பானோ துணியால வேண்டிய பொம்பளையோட அவன் வாழ்வான் அங்காலங்கால போ தேவையில்ல வேண்டிய பொம்பளையோட ஹப்சா ரதி எல்லாம் இபாதத்துல பெண் சரியான வேகம் உள்ள கோபம் உள்ள பெண் ஹதீஸ்ல வருவது சில கட்டத்துல அப்சா ரதி அல்லாஹனால நபி சொல்லா அலையம் தலா கொடுத்தாங்க தலா கொடுத்துட்டாங்க ஏன் உமர் ரதி அல்லாஹனுடைய மகள் அவங்களோட வீரம் ஜோசிஞ்சி ஆனா அல்லாஹு தால புராணத்தை நான் அவளை சேர்த்துக்கொள்ள செய்ய பெரிய ஒரு சம்பவம் ஆயிஷா ரதியல்லா வயசுல குறைஞ்ச பெண் ஹதீஜா ரதியல்லா வயசுல கூடின பெண் சஃபியா அல்லா ரொம்ப சென்சிட்டிவான பெண் ஜெயினப் ரவி பெரிய அந்தஸ்து கழிக்கிற பணக்கார வசதி உள்ள பெண் இந்த பெண்களோட வாழ்ந்து காட்டினாங்க எப்படி வாழணும் இந்த மாதிரி கேட்டகரி உள்ள பெண்களோட நபி சல்லாஹூ அலைவசல்லமோ ஹயாத்தோடைய போகல ரெண்டு மனைமார் மவுத்தாகினாங்க ஹதீஜா ரதி அல்லா ஜெயினப் பின் ஹுசைமா இந்த ரெண்டு பேரும் வஃபாத் மத்த ஒன்பது பேரும் சல்லாஹூ அலைவசல்லமோ மவுத்தாகி எத்தனையோ வருஷ காலம் துணியால வாழ்ந்தாங்க கடைசியாக மௌத்தாகின மனைவி உம்மு சலமா நபிசல்லாஹு அலைவசல்லம மௌத்தாகி ஐம்பது வருஷத்துக்கு பிறகுதான் தான் மௌத்தாகினாங்க ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வரலாறு எடுத்து ஒரு ரிவாயத் காட்டுங்க ஒரு ரிவாயத் காட்டின இந்த பேச்சிலிருந்து நான் வாபஸ் ஆகுவேன் ஒரு ரிவாயத் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த பிளாக் மார்க்கும் இல்லை எந்த பிளாக் மார்க்கும் இல்லை ஐரான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தைரியமா சொன்னாங்க ஹைருக்கும் கயிறுக்கும் லி உங்களுடைய சிறந்தவங்க யார் என்று தெரியுமா இவர் பதாருக்கு சிறந்தவர் இவர் பெட்டா மார்க்கெட்டுக்கு நல்லவர் இவர் மஹல்லாக்கு நல்லவர் இவர் முழு துணியாக்கும் நல்லவர் ஆனா இன்னும் மனைவி சர்டிபிகேட் கொடுக்கல ஏண்ட மாப்பிள்ளைண்டா தங்கமான ஒரு மனுஷனப்பா இந்த விஷயத்த சரியா செய்யறாரு எந்த குறையும் இல்ல இப்படி மனைவி செட்டிஃபை பண்ணலையா நீ இன்னும் சொர்க்கவாதி அல்ல ஏன் சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய ஹதீஸ் உங்களுடைய சிறந்தவர் உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர் நான் ஏன் குடும்பத்துக்கு சிறந்தவன் சல்லல்லாஹு அலைவ செல்லமும் சொன்னான் அதுதான் ஆயிஷா ரதி அல்லா கிட்ட கேட்கப்பட்டுச்சு உங்களோட மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் செல்லுங்களே காண குலுக்குஹு அல் குரான் அவரோட முழு பண்பும் குரான் தான் எங்கட மார்கிட்ட பேசு உங்களோட மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் செல்லுங்களே பேசக்கூடிய நானாக இருந்தால் உங்களோட மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் மாஷா அல்லா இந்த மாப்பிள்ளைய குருவானும் ரெண்டும் ஒன்றுதான் பார்க்க தேவல் அங்காலங்கால எத்தனை பேருக்கிட்ட அந்த பதில் வரும் விளாட்டல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிசல்லாஹு அலைவசல்லம் அவளுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லா இவங்க திருமணம் முடிச்சு நபிசல்லாஹு அலைவசல்லம் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க போ போல ஆயிஷா ரதி அல்லா என்ன தெரியுமா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கித்தாபில் எழுதுறாங்க ஒரு போனி கவுண்டை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறாங்க எப்படி மனைவி நாங்க டயர்டோட ரஷ்டோட பெரிய ஒரு சிரமத்தோட வீட்டுக்கு போறோம் எங்கட ஒய்ஃப் போனிக்கோண்ட வச்சு விளையாடி கொண்டிருக்கிறேன் எப்படியும் அவன் போனிக்கா வச்சா நான் தும்பு கட்டையை தூக்குவோம் ஏன் இவங்க போனிக்கா வச்சு விளையாடி கேட்கிறாங்க கித்தாபுல எழுதுறாங்க எப்படியான போனிக்கா தெரியுமா குதிரை போனிக்கா குதிரை உண்டு அதுவும் செரவிக்கிற குதிரை இதை வச்சு இப்படி விளையாடி கொண்டிருக்கிறாங்க நபிசல்லாஹ் வலைவசல்லமா கிட்ட போய் உட்கார்ந்து கேட்டாங்க ஆ ஆயிஷா உங்களோட குதிரைக்கு வந்து செலவெல்லாம் வந்திருக்குது இப்ப ஆயிஷா ரதி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி அவங்களுக்கு பேச விட்டாங்க நாங்க பேச விட்டுறல்ல நான் ஆவி நான் மிலிட்ரி இவர் மாப்பிள்ள வீட்டுக்கு வாரார் அண்ணா வாரம் அண்ணா வாரம் மனைவி ஒரு பக்கம் பிள்ளைகள் ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தால் எல்லாம் பயம் ஏன் மிலிட்ரி மேன் மேஜர் வாரார் உள்ளுக்கு ஹிட்லர் வாராரு சரியான ரூல்ஸ் சரியான பயம் சல்லாஹு அலைவசல்லமோ இப்படி வரல வீட்டுக்குள்ள எப்ப செருப்ப கழட்டுறாங்களோ அந்த செருப்போட சேர்த்து அந்தஸ்தையும் கழட்டிடுவாங்க நான் ஆளு நான் முப்தி நான் ஆபிஸ் அதெல்லாம் நீ வெளியில நீ எல்லாம் வெளியில உண்ட அந்த செல்ல வெளியில உண்ட போஸ் அது கடையில நீ முதலாளி யாரு போன வேலைக்காரனுக்கு நீ ஓண்ட மனைவிக்கு மாப்புல வீட்டுல சீனி இல்லையா வாங்குறது நீதான் வீட்டுல அரிசி இல்லையா பொறுப்புதாரி நீ நாங்க உள்ளுக்கு வர போகல நாங்க பெரிய ஆமிக்காரமாய் போறோம்ல சல்லாஹூ அலைவசல்லம் அவங்க பேச விட்டாங்க கண்ணியமாக பேசினாங்க சொல்லுங்களேன் கேட்போம் ஆயிஷா ரந்தியல்லா இப்ப செல்றாங்க நாங்க மனைவிமார பேச விடுவோமா நான் பேசுறேனா வாய் மூடி தீவோம் இவர் பக்கம் பக்கமா பேசுவாரு இவன் கேட்டுக்கொண்டே பேச விட்டாங்க பேசினாங்க உங்களுக்கு தெரியாமா சுலைமான் அலைஹி சலாத்து வசலாம் இவங்களோட குதிரைக்கு செரவீச்சுன்னு உங்களுக்கு தெரியவா யார சூழல்லா ஆயிஷா ரவி எல்லாம் விளங்கப்படுத்தினாங்க சல்லல்லா வளையத்தலாம் அப்படியா நானும் கேள்விப்பட்டுகிறேன் என்று வைத்தான் இதுதான் நபி சல்லா வலைவசல்லம் அவளுடைய குடும்ப வாழ்க்கை பிளெக்சிபிளாக இருந்தாங்க ஆயிஷா ரதி எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு விளையாட்டு போட்டிகள் நடக்குது ஸ்போர்ட்ஸ் மீட் இவங்க எட்டி எட்டி பாக்குறாங்க விளங்குது இல்ல நபி சல்லாஹூ அலைவசல்லமா வந்து கேட்டாங்க என்ன ஆயிஷா செய்யணும் சொன்னா யார சூழல்லாம் வெளியே ஸ்போர்ட் மீன் நடக்குது கொஞ்சம் பார்க்கணும் அப்படியா வாங்கலே தொடக்கி மேல ஏறி இந்த நாடிய கையில வச்சு ஆயிஷா ரதி எல்லாம் பார்த்தாங்க என்பதா அறிவாயத்தில் ஆ நீங்க புல் பேஸ் கவர் நீங்க புல் பருதா உங்களுக்கு அதெல்லாம் பாக்குறது அசடி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கத்தை கஷ்டமாக்கி கொள்ள வானம் மார்க்கத்தை சிரமமாக்க வானம் அத்தீன யுஸ்ரன் லேசி மார்க்கம் நாங்கதான் சும்மா இல்லாத பொல்லாத எல்லாம் பேசுறோம் கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே கடைசியாக இதை சொல்லி முடிச்சு கொள்றேன் நபி சொல்லாஹு அலைவசல்லமுடைய குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு ட்ரபல் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில ஒரு நாளும் மத்தவங்க பாக்குற அளவுக்கு கேவலமாக நடந்தது கிடையாது ஒரு தடவை ஒன்பது மனைவி மாறும் ஒன்பது மனைவி மாறும் ஒரு கேள்வியோட வாராம் ஒரு கேள்வியோட வாராம் வந்து கேக்குறாங்க யார சூழல்லாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் நபிசல்லா அலிசம் பாக்குறான் என்ன ஒத்தர் வந்தாவே வேற கதை ஒன்பது பேரும் முரடியா வந்துக்கிறாங்க வந்து சென்னாங்க யார சூழல்லா நாங்க உங்களுக்கு கேள்வி ஒன்று கேட்கணும் கேளுங்களே ஒன்பது பேரும் கேட்டாங்க ஒரடியா யார சூழல்லா நீங்க எங்களோட ஒன்பது பேர்ல யாரோட மிச்சம் இறக்கம் என்ன பதில் சொல்றது ஒன்றும் சொல்லலாம் நபிசல்லா வலைய செல்லமோ யோசிச்சான் நாங்க என்ன செல்வோம் ஒன்றுக்கே செல்லேல பதில் ஒன்பதுக்கு எங்க செல்றது சல்லாஹு அலைய செல்லம் வாழ்க்கைய பாருங்க சும்மா நாங்க நெகட்டிவா மட்டும் பாக்குறல்ல நாங்க பேசக்கூடிய நேரம் அது இப்படி எல்லாம் நபிசல்லா அலைய செல்லமோட வாழ்க்கையில இருக்குதா கிதாபுகளை வரலாறுகளை பள்ளியில் இருக்கக்கூடிய அதற்கார எடுத்து படியுங்க எடுத்து பாருங்க எவ்வளவு வரலாறு இருக்குது நான் ஒன்று ரெண்டு விஷயத்த செல்றேன் பேச ஆரம்பிச்சா நாள் கணக்கு பேச வேண்டிய தலைப்பில் எல்லாம் சல்லல்லா வலிவசல்லமும் சொன்னாங்க ஒன்பது பேர் வந்திருக்கிறீங்களே நீங்க நாளைக்கு இதே டைம் வாங்க உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் நபிசல்லாஹ் வலைவசல்லம் அவர்கிட்ட ஒரு பழக்கம் ஈகுது அசருக்கு பின்னால் ஒன்பது மனைவிமாருக்கும் டைம் கொடுத்து நேரம் எடுத்து பேசுவான் ஒன்பது பேர் தோட்டுக்கு மொத்தருக்கு பின்னு கொத்தர் போனான் பெய்த்து திருகம் அல்லது தீனார் எனக்கு சரியாது ஞாபகம் இல்ல அந்த தீனார் திருகம் ஒரு காசி எடுத்து ஒரு மனைவிட கையில கொடுத்துட்டு சொன்னாங்க இந்த தீனார் அல்ல திருகம் இதை நான் தந்தன் இது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியணும் வேற யாருக்கும் செல்லப்படாத அமானிதம இப்படி செல்லிட்டு போயிட்டான் ஒன்பது பேர்த்த கையிலையும் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே செட் வருது வந்துக்கிறேன் யார் சொல்ல நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரல சொன்னாங்க நான் நேத்து இந்த ஒன்பது மனைவிமார்லயும் ஒருத்தர் வீட்டுக்கு போனன் ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு ரகசியமா ஒருத்தருட கையில திரகம் ஒன்று கொடுத்துட்டு வந்த அவங்களோட தான் நான் சரியான இறக்கம் வந்துட்டேன் என்ன இப்ப எல்லாம் பேசாம எழுந்துட்டாங்க யாரும் யாரும் செல்லையும் இல்லை கேட்கவும் இல்லை ஏன்னா ஒன்பது பேருக்கும் கொடுக்கப்பட்டீங்க இதுதான் சல்லல்லா உலக செல்லமோட வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில வந்தாலும் பிரச்சனையே பிரச்சனையே எடுக்கல எவ்வளவு பிரச்சனை நாங்க யோசிப்போம் சில நேரம் இப்படி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா எங்க வாழ்க்கையில பிரச்சனை சல்லல்லாஹு அலைவசல்லம் அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு ஆயிஷா ரவி அல்லா நபி சல்லா அலைவசல்லம் பெரிய வாக்குவாதம் ரெண்டு பேருக்கும் அவங்க அந்த பக்கம் திரும்பி இவங்க இந்த பக்கம் திரும்பி வரும் பஞ்சாயத்துக்கு வார யாரு தெரியுமா அபுபக்கர் சித்திக் ரதி அல்லா வாப்பாவை கூப்பிட்டுட்டாங்க அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்து கேக்குறாங்க கேட்டாங்க யார் சரி ஒருத்தர் செல்லுங்க என்ன பிரச்சனை அப்ப நபிசல்லா வளைவு செல்லமோ திரும்பி கேட்டாங்க ஆயிஷா விஷயத்த நீங்க சொல்றீங்களா நான் செல்லவா ஆயிஷா ரவி எல்லாம் சொன்னாங்க யார் சொல்ல நீங்க செல்லுங்க ஆனா பொய் மட்டும் நம்ம உண்மையா செல்லணும் இத கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரவி எல்லாம் பாஞ்சு அடிச்சான் இந்த இடத்துல உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க நாங்க நீங்க என்ன சொல்லுவோம் பாத்தீங்க தானே மாமா உனோட முன்னுக்கு வாய நீ எல்லாத்தையும் எப்படி வாயிக்கும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஒரு வார்த்தை பேசல சொன்னாங்க அபூபக்கர் உங்களைய கூப்பிட்டது இந்த இடத்துல சமாதானத்துக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு அல்ல சமாதானப்படுத்தி இயலாம பேசிடுங்க பிரச்சனை தான் ஆனா பிரச்சனைய பிரச்சனைய எடுக்கல பெண்கள் என்ன அப்படித்தான் அப்படியே விட்டுட்டாங்க கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையானவர்களே எனவே என்ன செல்ல வாரம் என்றா ரபியனில் அவளுடைய மாதத்தில் இருக்கிறோம் எவ்வளவு இடங்கள்ல புகழ்கள் பாடப்படுவது பேசப்படுவது தடை இல்ல தாராளமாக செய்வோம் ஆனா நபிசல்லாஹு அலைவ செல்லும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை பூர்த்தி எங்களோட வாழ்க்கையில் எடுப்போம் சும்மா டிராமாவை பார்க்க தேவையில்ல படத்துல வாழ்ற மாதிரி துணியால வாழ தேவையில்ல நாங்க சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்களுடைய வாழ்க்கைய எங்கட வாழ்க்கையில் எடுக்கோமா நிச்சயமாக சத்தியமாக எங்கட அன்றாட வாழ்வியல்ல மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு வீதமான பிரச்சனைகள் ஒரு நாளும் வராது எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாசோட இஸ்திஹ்லாசோட மௌத்து மட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபஹானவத்தால் எங்களுக்கு வழங்குவானாக யாழ் எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக முகமது ரசூலுல்லா என்ற களிமாவோடு எங்களுடைய ரூக்களை கைப்பற்றுவாயாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين